தன்னமாமி மின்னார் தனமதேஷார் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாடதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி காப்பு நின்னோடு திருவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவார் பக்கு முழங்க அப்பாஞ்ச சன்னியமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணி வந்தா உன் திருவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு பல்லாண்டு படைவார் ஒன்று முழங்க அப்பா சன்னியமம் பல்லாண்டு அழா கட்டதென்னேர் உள்ளீரல் வந்த மன்னம் மனமம் மண்மேன் குழாட்பட்டனே தலை எங்கள் குழுவினில் புகுதலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கடர்வாழ் பாழாக படைபெறுதானுக்கு பல்லாண்டுக்கு உருது மேடு எங்கள் குழாம் கூட வனமுடையேர்கள் வரப்படல் வந்தொல்லை கோடமினார் நன்கரியா நமோ நாராயணாய வெண்ணே பாடுமணமுடை பத்தருள்ளேர் வந்து பல்லாண்டு கூறும் குளத்தை கதிமதியாகி அசுரவிதா கதரை இந்த குளத்தை எடுத்து கலைந்த இருளே வந்தனக்கு குளத்தில் உள்ளேர் வந்தடி தொழுது ஆயிர சொல்லே பண்டை குளத்தை தவிர்ந்தேன் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டின் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் போதில் அறியருமாகி அரிய அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுது வருகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் முறையாலே குடி குடியா செய்கின்ற பொறுமடைவானனை ஆயிரங்காலம் பொழுகுடி பாய சுழத்தி ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு போருதையிட நல்லதாம் நிகதமத்தாளி சேவகமம் கையாய் காயம் கடத்துக்கு போனோட காதுக்கு கொண்டளமாவோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிராக்கவல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கலைந்தனென் பீரகவானை உணர்ந்து கலைத்ததுண்டு துடைத்த துழாய் மலர் சோலை கலைந்தனர் சுடமை தொண்டர்களும் பரிசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமையாளம் பெருமான் உந்தன கழியோவன் நிறுத்தப்பட்டவண்ணாலே அடியோர் தலனை கொடல் வீடபாத்மை ததுகால் தோத்தி திருமதுரையுள் சிலகுணித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருது கொண்டு மெல்லா அடிகாட்டியர்கான் அபிமானதுடன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே நமோ நாராயணாவெண்ணே நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமெண்ணம் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டது தன் விரும்பிய சொல்லான் உரைப்பான் நமோ நாராயணாயவென்ன பல்லாண்டு பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்த வில்லாண்டான் தன்னை வில்லேவத்தார் விட்டதே தன் விரும்பிய சொல் நிலவின் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டும் பரமாத்மனை சோதரந்த துமர் பல்லாண்டு பக்தாமிதம் விஸ்வஜனானுபோதனம் சர்வாத்திரம் ஸ்ரீ சதகோவான்மயம் சகஸ்திரசாகோபனிஷமாம் திருவழியினால் எண்ணம் தென்குருகோர் எண்ணம் பாரங்கள் யாம் உடைய ராமானுஜமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்கேன்றேன் சீரா சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரார் ஆண்டிகழம் சோலை முதலங்கர்வன் புகழ் மேலாண்டவள் மறைகளாயிரம் ஈன முதல் தாய் சலகோ பொன்மை பாவளத்தாய் ராமானுசங்கரநிலையம் மெய்யாமிகளையும் ஓழ்வினயம் வாழ்வினயம் ஓது குருவையர்வான் யாழினி சைவேதீய சாதித்தருளா திருநாடு காணா இம்மையிலே பெற்றதால் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெறத்தினை தொய்மினாயகமாய் கோடவுட உடலாண்டவர் கருணாய் கவர்ந்த காலம் திருநாடு சென்று உணர்ந்து என்னுலகாண்டவர் இம்மையே தம்மென்று மணவாராய் பிறர் கொள்ளத்தாம் பெண்மை மொழிகையில் கானகம் போய் துணை துமைதின்பர்கள் செம்மின் முடி திருமாலை விரை விரைந்தறி சேர்வினோடியினராகி அரசர்கள் தான் தொழ இடிஜே முரசங்கள் இணைத்தோகங்களும் கண்ணிலம் பனைத்தால் மதகளில் பாதம் பணிமினோம் திருவருளம் அஞ்சீத பைம்போன் பள்ளி அணிவன் இன்பக் கலவி அமுதுணினால பல்லேறையதாவிலே பச்செல்வர் மனைமென்னமே நம்மாயவன் பேர் சொல்லி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழி மக்களில் வாய்ந்து வாய்ந்து ஆழ்ந்தாரன் நல்லார் அண்ண முதலில் நிறுதியாண்டார்கள் வாழ்ந்த நிற்பார் என்பதில் நிற்கிறர் ஆண்டார் கடல் பள்ளி அண்ணலறிய வராமினாம் சுவைவை ஆரோடு சுழண்டான் தமிழ் தூமன் மொழிபடமார் இறக்க பின்னம் கோவின் துழாய் ஆரியன் ஜோதி குணங்களே உழைக்கடம் போட்டிருந்து இணங்கி உலகுடனாக்கிடும் மேல்வர்கள் மேல்வெல்லை பணங்கொழவனையார் திருநாமம் படுமினாய் ஐம்புலன் வெண்ண செடிவண்ண காயம் செத்தார்களும் மேலர்கள் மேலில்லை குடிமன்ன பொள்ளுடை அண்ணல்கள் நோக்கி எல்லாம் விட்டா இருகளில பெண்ணும் ஞானிக்கும் அப்பயனில் பாதமுண்டார் பின்னம் வேறில்லை மலைகளிலே சனாய்ப்பத்தை விழாவினில் வேடகரே கண்ணன் கடல்கள் மேல் உயிர்வோம் பொழில் சோழ் அக்காமல் கற்பவர் ஆரியர் வாழ்வியர் உய்ய புகுமாறன் மேல் உயிர்வோம் பொழில் சோழ் குருகோச்சடகோபன் குத்தேகோதாயம் சீர்தொடை பாடல் விபத்தம் அக்காமல் கற்பவர் ஆழியர் ஓவியர் பாலராய் ஏழு குண்டு பரிபின்னே ஆட்சியர் கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இரஞ்சன சேவடி மேலனே செம்பன் துழாய் என்ன கோபமால் கோல்வினையாட்டிய கோதையன்புகள் கொண்டு சமைகள் வேதங்கள் சொல்லி பிதக்கம் பாதங்கள் மேலனே பைம்பன் என்ன கோதுமால் ஊழ்வினைய தோழிய பின்னபுருட்டு இடிதேர் கோழியார் கோவலனார் குடக்கூத்தாளினே தன்னந்துழாய் என்ன நாளனால் நயகின்றதால் எந்த மாதன் மணந்த போட்டு ஏனமாய் ஆதியக்காலத்து அகரடங்கேண்டாரங்கள் மேலனே பைம்பந்துழாய் என்ன வாடுமால் எய்தினலன் வைத்தவர்தோளின் மடங்கள் மலர்க இவள் மடங்குமால் வானுதலில் இளங்கணகர் அம்பரை வைத்தவர் மலர்க இவள் நம்புமால் நானிதற்கன் செய்க நங்கமே ஓ கடல் நீர் எங்கடே சொல்லுங்க யான் பெற்ற ஏழையெல்லாம் சக்கரம் என்றார் புழா என்றார் இங்கனே சொல்ல இரா செய்க என் கோமலம் என் சொல்லம் கண்ணன் கடல் துழாய் பொன்சை போல் வல்லவர் மலைபுகழ் வானவர் காவலர் நம் கண்ணன் கடல்கள் மேல் மணிபுகழ் இப்பத்தம் வல்லவர் மணிபுகழ் வானவர் காவர் நற்கோவையருத்து ஏத்தமிருத்தமிருத்தாய் மதிலங்கை மதிலிடங்க கோரிய சில குணித்தாய் பூஜன் சாந்த நெஞ்சமே புனையங்கண்ணியனதுடைய வாசகம் செய்மாலையே என் கைகாப்பச்சைகைய ஈசன் பூர்ணமூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய்

ஆயமாயனே பாவனே மாதவா தன்மால கொண்டு உன்னை போதா வழங்கேன் தன்மாலை முடிக்கு புனைய கண்ணி எனது காதல் கணகச்சோதி முடி முதலா என்னில் பங்களம் நடம் ஏழுமாடைய மல்லிவ உலக நவேட்டங்கேத்தையவகுதே தன்னல பிரானம்மான் காலக்கரத்தானே கையேத்தினாய் ஞான தொட்டு கொண்டு வேண்ட குறைகடல் கைகோப்புவார்கள் கூடவாயன் நீரம் கொண்டு ஏத்த மாட்டேனே உன்முறைகள் சாரி திருவுருவான் என்னவண்ணமே நின்னாய் என்னுரைக்க வல்ல வல்ல உழப்பில் கேத்து வெள்ளத்தேன் கரை கடந்து செல்வண்ணால் காதல் மயிலேறினார் பரம்பரனே பொய்யிலார பரஞ்சுடரே இறைத்த நல்ல மேல் மக்களே யாருமே ஏழு கண்ணயத்தவத்தவங்கேரம்பாலங்கண்ணல அமரமாகி தித்திப்பா யானை வெம்பிரானைய ஏத்தின யானை வாரே கண்ணலன் கடல்கள் மேல்

இளையம்பத்தமுள்ளார்கள் வையமன்னி வேத்திருந்து விண்ணமாழ்வர் மண்ணோடு பாமணன் பின்ன தொழுதவன் மேலும் என் பெண்ணை பெருமையால் செய்தார்கள் என் செய்க பாமணன் பின்னை தொழுவன் என் பெண்ணை பெருமையால் செய்தார்க்கு என் செய்கன் பெய்வளையே கூப்பி செய்யதோ நாயத்தை காத்தே ஸ்ரீதரன் மூர்த்தி நாரணன் என்ன மன்ன என் தெய்வ உறவில் திருமால் செய்கின்றோன் அறியனும் அச்சுதன் நம்மேவாள் இரியம் தங்கா தழுவே என்னுடைய கோவிந்தன் செய்கின்றதன் கண்ணு கொண்டு காட்டி ஒளிமலை என்ன குண்ணத்தின நோக்கி நெடுமாலு பாவெண்ணு கோஷியம் மழைகானேல் நாரணன் வந்தான் என்னாலு என்னின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமலத்தை கண்ணை புல்கி கோவிந்தன் மேத்தனவென்னும் கோவிலனாக தென்பின் அவன் கிடக்கையினமறிய அலைவினையாட்டிய பெத்தா கோமலவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கோவிந்தனாமெனாவோடும் வாய்த்த குழலோ கிழக்கில் பேச்சு முளை சுமைத்தார்க்கு என் பெண் கொடியேறிய பித்தினோடு எல்லா உலகம் கண்ணன் படை பெண்ணும் நீர் செவ்வேடைக்கானில் நெடுமாரடியால் என்னோடாய் மலர்கானில் நாரணன் தேராத மாயார் திருமாலை கண்டேனே என்னும் உருவடை வண்ணங்கள் காணில் உலகளந்தாடெல்லாம் கடல் மன்னன் கோயிலே என்னால் விரைவிலும் மேல்விலும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புவேன் பகைவரை കണ്ണടൻ നിറപ്പറയിൽ പിതാവിളനെന്ന് പെഞ്ചെല്ലാം അലമ്പരൽ പെണ്ണിനമായ അലറ്റി അയൽപ്പിക്കുന്ന അളവേ നീ നോക്കിക്കൊള്ളും വിയർക്കും മഴക്കം തുളുമ്പ மயல் பெருங்காலன் என்பதற்கு என் செய்கன் வல்வினையன் சொல்வினையால் சொன்ன

நன்னே தொல்வின நீரையல்லாக தொழிலவே திறப்பாரே தனிக்கோள் செல்ல வீரில் சீராத்தல் மிக்கான் அம்மானை எம்மாவிலந்தான் தொழில் சொல் மாலகள் ஏத்தனோ தேர்கே இனியன் மகுரையில் மயிலே திறந்தேழுலகம் தனிக்கோள் செல்லா விவில் சீராத்தல் என்ன கைகளார தொழுது சொல் மாதகள் ஏட்டனார் தடங்கண்ணன்

பிணபோகமேவெம்பினான் புவியம் பொருளாய் அடலாடி அம்மான் நன்னப்பெத்த ஆவியன் ஆவியை யான் அறியன் செய்த வார்த்தையை

பின்னோர் பெருமான் சொல்லாது சமாளகளே உள்ள பெற்றேற்கு அறியதுண்டோ எனக்கு இன்னதொட்டு வினையந்தோக்கு ஒத்தாருமிக்கார்களும் தந்தனக்கு நிலை எல்லா உலகமுடையான் மழகாத்த பிரானை சொல்மாலகள் நன்னுசோட்டம் விதியெய்தினம் என்ன குறை நமக்கு நங்கக்கும் என்பனை பாடத்துவக்கும் பெருமாவரதுவக்கம் பாத பெருமானை சொல் மாலர்கள் சொல்லுமாறமைக்க வல்லக்கு இனியாவர் நிகழ்வான பாடத்துள்ளும் பரும் மண்ணல்ல மன்னன் கேழ்தாளத்தம் என்று கோனை கவிதல்ல வல்லர்க்கு இனிமாருண்டு கிடந்த வணங்குடியாத்தானதே உலகனின் பார்த்தால் வேறி மாறாத பூமே நிரப்பான் வினை நேர்க்கு மாறி மாறாத தன்னம்மனை வேங்கடத்தன்னலை மாறிமாறாத வெங்கோம்புழில் சூழ் குருகூர் சொல்லாயிரத்தி பத்தால் வேறி மாறாத பூவேற்பால் வினநேர்க்க வேறுபாயாமினே எங்கடன்னாடு மன்னமே ஓர்பாலை உண்பதால் உத்தனல்லோயிதேரிடம் செய்து அன்னை வரவில் வைத்த மாய போர் தேர்ப்பாகனார்க்கு பண்ணமே கோட்பாடு ஒன்றுதான் புத்தனல்லோதிதேவிடான் செய்து அன்னை வரவெல்வித்தார் மாயப்போர் தேர்பாகனாக்கு இவள் சிந்ததுழாய் கிடைக்கின்றது பின்னதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசற்பின்னில் இளம் தெய்வம் இக்கட்டு வச்சு சொற்கொண்டு நீரது வானம் செய்து அங்கோர் கண்டு மாய பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே வளர்த்த മായവളവെക്കൊണ്ടു നീർകടഞ്ചോറും മത്തച്ചഞ്ചോറും கடலுடத்தன்மையாகவே உலகேழும் விளங்கி உழைந்தேத்தாம் பிறந்த வந்து சொல்ல கேட்கேன் இவளை பெருகிறேன் இவ்வனங்காடுதல் நந்தோ புகழைத் தொடங்கண்ணம் கும்பச்சுவாயும் பலரட்டவினான் திருநாமத்தால் தவள பொடி கொண்டு நீரட்டிடமின் தனியில் நீரணங்காடுது வண்ணமே பிணிய மொழிகின்றதில்லை பெருகுமிது வல்லானியன் அணியவாய தமிழரிடையே கொண்டு அணிய முயலேன் மத்தில கண்டே வணங்கி அங்கோராடங்கள் நம்பராய் சுணங்கயிருந்து கண்டன் பயன் வாங்கீர்கள் மாயப்பிரான் தமிழ் வேதம் வல்லாரையம் வல்லார்களை கொண்டு பின்னோர் திருப்பாதம் பணிந்து இவள் நோய்ந்து தீர்த்து கொள்ளாது பரந்தல்லகைர கல்லோடுகளாய் தோய் ஈரமுழ வெட்டு நீரணங்காடுதல் கேள்மையோளங்கோர் கீழ்மகனட்டபடவெங்கள் நான்மை பல சொல்லி நீரணங்காலும் இன்னாய்க்கு வீர மறந்து ஊழ்மையல் கண்டவிழான் கடல் வாழ்த்தவன் உன்னைத்த மற்றொரு தெய்வம் தொடாம் அவனையல்லால் நும்பை சொல்லி முன்கோல் குழக்கப்படும் மன்னப்படுமறைவாதனை வண்டுவராபடி

ஆயிரத்தார் இளபத்து வரிகள தொழுதாடி பாட வல்லார் துக்கதீர விலகளேமில்லா சிறியனேனும் செய்வினையோ பெரியால் ஞானமுண்டா ஞானமூர்த்தி நாராயணாயண்டாலம் யானிருந்து கைதல போதலிட்டால் கோலமேனி காணவாராய் கோவையங்கொள்ளாயமில்லா சிறியனேனும் ஞானமூர்த்தி நாராயணாயன் யானிருந்து கைதலை ஊழலிட்டார் கோலமேனி காணவாராய் கோவையங்கொள்ளாய இன்பவெள்ளம் கோதிலும் என் நல்லதையோ வையங்கொண்டா நானிரந்தோளமைத்தால் கள்ளமாயா வன்னை என் கண்காணவன் நீயாய் எத்தனை செய்தவன்கள் கவிதையம் கொண்டவந்தாய் காமோராயன்னவரை கவினஞ்சுரகே கண்பனி தோரனினால் பாவினே என்று சொல்லாய் பாவியன் காண வந்த கண்புகப்பே தாமரை கண் பிறடா அணிதம் நானெங்களத்தவனன் பேணிவானார் காணமாட்டா பீடுடையப்பனையப்பனே ஆடலை குறைந்தது பணே உன் தோள்கள் நான்கும் കണ്ണനീർ കൊണ്ട് ആവി തുവർന്നത് വന്ന് എപ്പോഴത് വന്നിട എന്ന് ഏഴയ നോക്കുവളെ ഉണ്ണിക്കാണ്ടാൻ നാക്കിൽ കഞ്ഞാണമില്ലേ நாள்தோறும் என்னுடைய பாவியுள்ள அல்ல புறத்தினுள்ள நீ கவிஞங்கும் நின்னால் நின்னையுள்ள நிரந்தரான பூர்த்தியாய நரந்துழாயன் கண்ணியம்மா நான் உன்னை கண்டு கொண்டு கொண்டங்களாக நின் திருப்பாதங்கள் மேல் என்று ஜெயமுள்ளவர்கொண்டு ஏற்றி வந்து வந்தாங்கள் பாடியான சோழ்கடல் ஞாலத்துள்ள வந்துடாயன் கண்ணி வேந்த வந்திரகில்லாயன் கணவனாகி காலந்தோறும் பூ பறித்து காதல் கோரா வல்வினையர்பாய் தொடர்கின்றேன் எங்க காண்பன் சக்கர தன்னலைய கண்ணீர் சரம்பா பக்கநோக்கின் நுழைந்து அவியன் காண்கியாய வேற விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு கழுவனேன் மகாதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழுபாடத்தன் குருகோர்

திசமுகணம் திருமகணம் கூறாளம் தனியுடம்பான் குளங்குளமாவுசுரர்களும் பரியாக நிலைமேத்த படதொட்ட மாறாளன் கவராத மணிமாலை குரவிர வேளாள் நிலையோணம் திசமுகணம் திருமகணம் கூறாளம் தனியுடம்பான் குளங்குளமாவும் பரியாக நிலைமிட்டு படைதொட்ட மாறாள கவராத மணிமாலை குரவிலமே அணிமான தடவரை தோல் உடலாடி தொடக்கையினால பிழையாமே அடியனை பணி கொண்டா மணிமாயன் கவராதா நெஞ்சால் குறவில் மடனெஞ்சால் குரவில்லா மகள் தாய் செய்தொரு பேச்சு விடனஞ்ச முளை மிகுஞானச்சிறுகுழனாய் கிடந்த பரவரைத்தோல் பரம்பொருடன் நெடுமாயன் கவலாத நிறவினால் குறவிலவேனால் குறவில்லா நெடும்பனைத்தோல் படப்பிணை புறையனால் புறையனைவான்

தமிழ்மொழியாலத்து அழிவிக்காராதா அறிவினால் குறவில் அடையினால் குறவில்லா அகஞாலத்தவரியா நெறியெல்லாம் எடுத்துரைத்தா குடங்கோளால் நிலங்கொண்டா கிரியமான் கவராதா கிணறொழியால் குறவிலவழியால் குறவில்லா அறிவுருவாய் கிடந்தெழுந்து கிணறொழிய இரணியனது அகழ்வார் வந்துடை துளரலை அகனலாரே வலம்புரையான் மணிநீலா வளருளியான் கவராரா வரிவளையால் குரவிலவையால் குரவில்லா பெருமுழக்காலடக்காரை எரியலாம் புகவோது அமரர்கோன் பணிந்த விரிபுகழான் கவராதா மேகலையால் குலவில மேகலையால் குலவில்லா மெளிவுத்தவர்கள் போகமகள் புகழ் தந்தை விரல்வாளன் புயல் துணைகள் உலகெல்லாம் நன்கொடுங்க உடம்பினால் குலவில குலவில்லா உயிர் பிரிந்தவளை தோண்டாம் உடம்புடையான் கவலாத உயிரினால் குறவில குறவில்லா உலக தயிர் வண்டையுண்டானை தடகுருவோ சடவேலை ஆயிரத்துழைப்பத்தால் வைரம் சேர் பிறப்பறுத்து வைகுண்டன் மண்ணுவரே குரவில்லா உலகே உலகைக்கு

விளைக்கும் இவை என்ன உலகியடைந்தாய் உலகிலே தன்னாவாரடியனை பனிகண்டாய் சாமாரிப்பா நல்லோத்தார் கரைந்தங்க என்னாரா துயர் விளைக்கும் இவையன்ன உலகியர் களைந்தாய் உலகளக்கே வரம்பரிசேர் பணிகண்டாய் சாமாரங்களுமாறும் பெய்து ஏமாறி கிளந்தளத்தம் இவையன்ன உலகிய அரவணையாய் விரகண்டாய் குறை கொண்டு குணகம் அமரட்டார் விழுநிதியம் பண்டார் பூங்குழலாலும் மழையொழிய உயிர் உலகியற்கை கடல் வண்ணாடியனை பண்டே போல் கருதாதே உன்னடிக்கே போய் இவையன்ன உலகிய வல்லலே மணிவண்ணா உணகழக்கே வரும் பரிசே வள்ளல் செய்தடியேனாய் உணரருளால் வாங்காய மலருலக நிற்பனவும் திரிவனவும் உலகியற்கை வாங்கனே மணிவண்ணா அடியேன மறுக்கேலை வல்வளைப்படுத்து உமைத்திட்டொன்பார் அறப்பொருளை அறிந்தோரார் இவையன்ன உலகியரே முடியானே வினையன உனக்கடிமையர கொண்டார் இனியன்னாரமுதே உயிருளாய உலகத்து நிற்பனவும் கொடுவுலகம் காட்டல் ஈட்டினை வைத்த வைத்தா இமையோர் வாழ்தனி மூட்டோட்டையிலழைத்து ஆற்றுதலே என்னையும் திருவடியே கூட்டினை நான் கண்டேன் என்பான் திருமறையால் திருமகளும் கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி ஆயிரத்தொலை பார்த்த திருவடி ஏற கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி ஆயிரத்தொலை

படைத்தால் மணிமாடனீடு திருக்குறள் மத்தை உம்மையோன் படைத்தான் வீடில் சேர் அவன் திருக்குறுகூரதனை பாடியாகி பலவி சென்மீன்கள் பல்லுலகீர் பலந்தோம் பல்லுலகம் படைத்து அன்னுடனே விழுங்கி கலந்துமைந்து பேசுகிறேன் கபாலனன் போக்கத்து கண்டுகொண்டாய ஈசன் பாலோரவன் பரிடல் என்னாவதிலிங்கியற்கே திக்கபுராண தீரம் சமணம் செய்வீர்களும் மக்களும் திருக்குறள் பொலிந்தனின் அபிரான் கண்டேர் சாக்கியரம் மணிந்து வாது செய்வேர்களும் திருக்குறகோதனால் புரிந்து நின்ற விழான் கண்டேர் ஒன்னம் பொய்யல்ல பார்த்து உம்மையண்ணே தேத்து வைத்தது எண்ணீரம் வீழுமத்தாளுடல் கமலமாங்க திருக்குறகோரதனால் ஆத்த வல்லவன் மாயங்கண்டே பலரின் தலைந்தோடு பிறந்து மத்தோர் பாடியாடி பணிந்து திருக்குறகோதரங்கள் அடிமை தன்னை கண்ட மார்கண்டேவனை நக்கவிராளவன் கொண்டது திருக்குறள் உளங்கொள் ஞானத்தை வைமேன் உம்மை உய்ய கொண்டு போகிறேன் എങ്കുളങ്ങളും പത്തും കൺപാൽ അറിവിൽ മൂർത്തിയോടൊത്തു ഇത്തണയൻ നിന്നവണ്ണെ തിരുക്കുറിയോനനോൾ പുരിയമാറുവാനിയ നീ കുടക്കൂത്തനെ കാഴ്ചയോഴിപ്പിനാണ് ചേർന്നവൻ മൺകുരുകോർ നഗരാൻ நாட்டமிழ் மகிழ் மாலமார்பினான் வல்லார் வீழ்ச்சி என்னை வைகுந்த மத்தது கையில் பண்குருவோர் நகரான் நாட்டமிழ் மாரன்கடகோகையால் சொன்னவாரல் ஆயிரத்து பத்தும் வல்லார் மேச்சேனை வைவந்த மாநகர் கோடி நூறாயிரம் அல்லான் வடிவார் ஜோதி பல்லாண்டு படைவார் முழங்க அப்பா பல்லாண்டு भक्तदामभिवर्धनाम् रामानुजादित्याज्ञाप्रीवाचनवर्गणा निगन्तव्यामिने भूयात् साहिलोकहिलेशने श्रीमन् श्रीरङ्गश्रियमनभद्रवामणिजिनम् संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियमनभद्रवामणुदिनम् संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादरत्थबलमप्राप्य कैङ्कर्यधारिणे श्रीशैलेशयामार्णम् गुणार्णव इति மகேந்திர பிரபலம் வந்தேராமாதரம் முனே வாழிதிருவாய் முழைப்பிள்ளை மாதகவால் வாழ மணவாள மாமுனிவன் வாழி அவன் மாறத்திருவாய் முழைப்பொருளை மாநிலத்தோர் ஏரம்பலை உரைக்கும் சேர் செய்யலாம் வாழிய சேலவாழி திருநாளி வாழிய புயமாறுநாளும் வாழிய சுந்தர திருத்தோலினை வாழிய கையுமேந்தியோன் வாழிய அருளை பொங்கிய வாழிய புயலாத மனவாத மாமுனி முந்தி வாழி வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கடகர் வாழ கடகோபந்தண்டமிழ்நாள் வாழ கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னமரணோ தாண்டேரும்